திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருத்துருத்தி திருச்சிற்றம்பலம் வரைத்தலை பசும் பொன்னோடு அருங்கலன்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்தி போக்கு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொலிந்துனக்கு உணர்த்துமாறு வல்லமே அடுத்தடுத்த கத்தியோடு வன்னி கொன்றை கூவிளம் தொடுத்துடன் சடை பெய்தாய் துருத்தியாயோர் காலனை கடுத்தடி புறத்தினால் இறை துதைத்த காரணம் எடுத்தெடுத்து உரைக்குமாறு வல்லமாகின் நல்லமே கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கிலங்கு வெண்குழை சரிந்திலங்கு காதினாய் பொங்கிலங்கு பூணநூல் உருதிரா துருதி போ கெங்கு நின்னிடங்களாய் அடங்கி வாழ்வதென் கொலோ கருத்தினாலோர் காணியில் வெறுத்தியில்லை தொண்டர்தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயமேற்பதன்றியும் ஒருத்தி பால் பொருத்தி வைத்து உடம்பு வீட்டி யோகியாய் இருத்தி நீ துருத்தி போக்கி இதென்ன மாயம் என்பதே துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறிலாத என்னை மையல் செய்திம் மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படு உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய் கிழக்குகின்றதென்னையே வெயிற்கெதிர்ந்திடங்கொடாது அகங்குளிர்ந்த பைம்பொழில் துயிர்கேதிர்ந்த புள்ளினங்கள் மல்கு தன் துருத்தியாய் மயிர்க்கெறிந்தணங்கு சாயல் மாதுர்பாகமாகமோ எயிர்க்கெறிந்தோரம்பினால் எரித்த வில்லியல்லையே கணிச்சியம்படை செல்வாம் கழிந்தவர் கொழிந்த சீர் துணிச்சிற கிரந்தையாய் கரந்தையாய் துருத்தியாய் அணிப்படும் தனி பிறை பனிகதேர்கவாவுனல் மணிப்படும் பைநாகம் நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே சுடப்பொடிந்து உடம்பிழந்த நங்கனாய மன்மதன் இடர்பட கடந்திடம் துருத்தியாக எண்ணினாய் கடற்படை உடைய கடலிலங்கை மன்னனை அடற்பட அடுக்கலில் அடர்த்த அண்ணல் அல்லையே களங்குளிர்ந்தீலங்கும் போது காதலானும் மாலுமாய் வழங்கிளம்போனங்கழல் வணங்கி வந்து காண்கிலார் துளங்கிளம்பீரை சென்னி துருத்தியாய் திருந்தடி உளங்குளிர்ந்த போதெலாம் உகந்துகந்த ஊரைப்பனே புத்தர் தத்துவமிலாம் சமனுரைத்த பொய்தனை உத்தமமென கொள்ளாதுகந்தெழுந்து வண்டினம் துத்த நின்று பண் செய்யோ சூழ்பொழில் துருத்தியம் பித் பித்தர் பித்தனை தொழ பிறப்பருத்தல் பெற்றியே கற்றுமுற்றினார் தொழோ கழுமல தருந்தமிழ் சுற்றுமுற்றுமாயினான் அவன் பகர்ந்த சொற்களால் பெற்ற பெற்றமொன்றுயர்த்தவன் பெருந்துருத்தி பேணவே குற்றமுற்று மின்மயிர் குணங்கள் வந்து கூடுமே சுவாமி உத்தரவேதீஸ்வரர் அம்பாள் பரிமள சுகந்த நாயகி திருச்சிற்றம்பலம்